اللہ وقفا وسلاۃ وسلام علیہ اباد الصطفیٰ اما بعد قال اللہ تعالی بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولقد ارسلنا رسلنا بالبینات وانزلنا معهم الكتاب والميزان ليقيم الناس بالقسط صدق اللہ مولانا العظیم وقال النبی علیہ السلاۃ وسلام انم اللہ بالنیات و انما لکل مریم مانوا ومن کانت ہجرت ہی اللہ و رسول ہی فہجرت ہی اللہ و رسول ومن کانت ہجرت ہی لا دنیا علمرتی انکحوہا فہجرت ہی لا ما حاجر علیہ او کما قال علیہ السلاۃ والسلام گنی ترکریہ விழாவின் தலைவர் அவர்களே எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை சொல்லி இருக்கக்கூடிய உலமாக்களே பெரியவர்களே வருகை தந்திருக்கும் நண்பர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே கேட்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கேட்டு செயல்படுத்தும் முகமாக நீங்கள் ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு விளங்குகிறது இருந்தாலும் அவை அவையே போதுமென்றிருந்தாலும் நானும் இங்கே வந்துவிட்டேன் என்ற காரணத்திற்காக இந்த நேரம் அகால நேரம்தான் ஆனாலும் சுருக்கமாகவே சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாலே வைத்து நான் முடிப்பேன் சகோதரர்களே அல்லாஹ் ஜலஷானு தாலா நமக்கு குரானையும் தந்து நபியையும் தந்து குரானை வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு என்று சொன்னால் உலகத்தே பிறந்த பிறந்திருக்கின்ற இனி பிறக்கப் போகின்ற முழு மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கைக்கு ஒரு சாசனமாக குரானை தந்திருக்கிறார் குரான் என்பது விளையாட்டல்ல வேடிக்கை அல்ல குரான் என்பது ஒரு பொழுதுபோக்கல்ல குரான் என்பது ஏதோ ஒரு மந்திரம் அல்ல தந்திரம் அல்ல குரான் ஒரு மந்திரம் அல்ல நான் திறந்து சொல்வதானால் அது பேய் ஓட்டுவதற்கும் பிசாசு ஓட்டுவதற்கும் காய்ச்சல் போக்குவதற்கும் தலைவலி போக்குவதற்கும் உள்ள ஒரு மந்திரம் அல்ல சகோதரர்களே மனித சமுதாயத்துக்கு உலக மனித சமுதாயத்துக்கு வந்து முடிந்து போன சமுதாயத்துக்கு இப்பொழுது வாழுகின்ற சமுதாயத்துக்கு இனி வாழப்போகின்ற சமுதாயத்துக்கு குரான் வாழ்க்கைக்கு ஒரு சாசனம் ஆனால் திருத்தப்பட வேண்டிய மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சாசனம் இன்றை வரை அது திருத்தப்படவில்லை பொன்விழா கொண்டாடப்படுகிற இந்திய சாசனம் ஏறக்குறைய எண்பத்தி நாலு தடவை திருத்தப்பட்டிருக்கிறது ஆனால் எங்கள் குரான் ஆயிரத்தி நானூறு வருஷத்திலே ஒரு தடவை கூட திருத்தப்பட வேண்டிய அவசியமோ அத்தியாவசியமோ வரவும் இல்லை இனி எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் சரி வரப்போவதும் இல்லை இது உலகத்துக்கு அல்ல நான் சொல்லுவதில்லை அல்லாஹ் சொல்லி இருக்கிற சவால் சோதர்களை நடந்து பாருங்கள் உலக மக்களை நீங்கள் நடந்து பாருங்கள் குரான் சொல்லுகிற வழியிலே நடந்து பாருங்கள் இஸ்லாமும் ஒரு சம்பிரதாயம் அல்ல ஈமானும் ஒரு சம்பிரதாயம் அல்ல முகமது நபி சல்லா அலிசலம் ஒரு சம்பிரதாயம் அல்ல ஹதீஷ்களும் ஒரு சம்பிரதாய சடங்குகள் அல்ல குரானும் ஒரு சம்பிரதாய சடங்கோ மந்திர தந்திரமோ அல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டி யாருடைய வாழ்க்கைக்கு எல்லோருடைய வாழ்க்கைக்கு எந்த கால வாழ்க்கைக்கு எல்லா கால வாழ்க்கைக்கு என்றைக்கு உலகம் அழியும் என்று சொல்லுகிறார்களோ சமீபத்திலே ஒரு புத்தகத்திலே பார்த்தேன் ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ஏதோ ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி எழுதியிருக்கிறார் அதுல ஒரு வால் நட்சத்திரம் வந்து இந்த பூமியின் மீது மோத போகிறது எப்படி அந்த வியாழன் கிரகத்தின் மீது ஷூ மேக்கர் மோதியதோ அதே போல இந்த பூமி என்ற கிரகத்தின் மீது ஒரு ஒரு வால் நட்சத்திரம் மோதப் போகிறது இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறுல அப்படி மோதும் போது இந்த பூமி அழிந்து விடலாம் இது மட்டுமல்ல பூமி அழிவு அழிவதற்குரிய ஏராளமான காரணங்கள் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கிறது சூரியனிலே இருக்கிற ஹீலியம் குறைந்து கொண்டே வருகிறது அது அல்லாஹுடைய ஏற்பாடு இதுவரை இருந்த ஹீலியம் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது என்னென்னவோ நடந்து கொண்டே இருக்கிறது மக்கள் ஜனத்தகை ஒன்று இரண்டாகிறது இரண்டு நான்காகிறது நாலு எட்டாகிறது எட்டு பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பெருக்குங்க முன்னூறு கோடி அறுநூறு கோடி ஆயிரம் முன்னூறு கோடி முன்னூத்தி ஒரு கோடி ஆகாது முன்னூறு கோடி அறுநூறு கோடி ஆகும் அறுநூறு கோடி ஆயிரத்தி இருநூறு கோடி ஆகும் ஆயிரத்தி இருநூறு இரண்டாயிரத்தி நானூறு ஆகும் உலகம் எப்படி தாங்கும் சகோதரர்களே எனவே இந்த உலகம் அழுகிற காலம் வருகிறது என்பது வாஸ்தவம் அல்லாஹ் குரானிலே சொல்லி இருக்கிறான் அல் காரியாத்தும் அல் காரியா وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش مبثوث அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அல் காரியாத்தும் அல் காரியா சோதரர்கள் இங்க ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அல் அசுக்கு என்ன அர்த்தம் என்று கேளுங்கள் குரான் அந்த பெருஞ்சப்தமாகிறது மல் காரியா அது என்ன பெருஞ்சப்தம் இத தமிழ்ல சொன்னால் அதனுடைய ரூஹே போயிருச்சு அல் காரியா மல் காரியாவுக்கு அர்த்தம் தமிழ்ல சொன்னால் அல்லது வேறு எந்த பாஷையில சொன்னாலும் அல்லாஹ் எந்த உயிரோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறானோ அந்த உயிரோட்டம் நிலைத்து நிற்பதில்லை சாதாரண அல்காரியத்தும் அல்காரியத் இல்லை சாதாரண பாசகமாக இருந்தால் கூட அம்மையத்த சா அலூன் அனின்னவையில் அம்மையத்த சா அலூன் அதனுடைய ஆழம் இருக்கிறது அதனுடைய அழுத்தம் இருக்கிறது சாதாரணமானதல்ல அது வேறொரு பாஷையிலே மொழிபெயர்க்கும் பொழுது அதுவும் அந்த எழுத்து பிறழக்கூடாது எழுத்தினுடைய அர்த்தம் பிறழக்கூடாது அண்ணுக்கு அண்ணுடைய அர்த்தம் வர வேண்டும் அம்மாவுக்கு அம்மாவுடைய அர்த்தம் வர வேண்டும் என்றால் அதனுடைய உயிரோட்டம் பாதிக்கப்படுகிறது பிறகு உயிரோட்டம் பாதிக்கப்படாமல் எப்படி விளங்குவது குரானை விளங்க வேண்டும் அரபி ஓத வேண்டும் ஏன் ஓத முடியாது உலகத்திலே எத்தனை எல்லாம் படித்து வைத்திருக்கிறவர்கள் ஒரு மருந்து கடையை போய் பாருங்கள் என்னென்ன மருந்து அத்தனை மருந்தினுடைய சரித்திரத்தை அந்த மருந்து கடைக்காரர் படித்து வைத்திருக்கிறாரே அந்த மருந்து கடை முதலாளிக்கு இந்த கடையினுடைய எந்த மூலையில என்ன மருந்து இருக்கிறது அது எந்த தேதிக்கு வந்தது அதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன அத்தனையும் தெரிந்து வைத்திருக்கிறாரே எப்படி முடிகிறது வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் எல்லாம் முடியும் ஆக குரான் என்பது உலக மனித சமுதாயத்துக்கு ஒரு வாழ்க்கை சாசனம் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் உலக மனித சமுதாயத்துக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிற சாசனம் எனவே இது எந்த மாற்றமும் வராது எந்த மாற்றமும் தேவைப்படாது இதன்படி நடப்பார்களே ஆனால் நிச்சயமாக முன்னேற முடியும் குரான் எதற்கு வழிகாட்டுகிறது எல்லாவற்றுக்குமே வழிகாட்டுகிறது மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை தாயினுடைய வயிற்றையே குழந்தை இருக்கும் பொழுது தாய் என்ன செய்ய வேண்டும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வரத்தில் ஒரு தடவை கேட்டார்கள் நாயகமே தாங்கள் இவ்வளவு அருமையான மொழி பேசுகிறீர்களே எங்களை எல்லாம் விட அருமையான அரபி மொழி பேசுகிறீர்களே உங்களுடைய மொழி மட்டும் அழகாக இருக்கிறதே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாய் சல்லா சொல்லம் நான் யாரிடத்திலே பால் குடித்தேன் தெரியுமா அந்த யார் என்பதை நான் சொல்ல வரவில்லை இடத்திலே பால் குடிக்கிறார்களோ அவர்களை பொறுத்து அவர்களுடைய மார்க்கம் அமைகிறது அவர்களுடைய வழி அமைகிறது அவர்களுடைய தீன் அமைகிறது அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைகிறது சகோதரர்களே ஒரு தாய் பால் கொடுக்கும் போதே பால் கொடுக்கும் போதல்ல தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே இந்த தாயினுடைய சிந்தனையும் கண்ணோட்டமும் இந்த தாயினுடைய ஈமானும் எக்கையினும் விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட எந்த உண்மையும் குரானிலே நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஹதீஸிலே நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சொல்லப்படாத எந்த தத்துவமும் கிடையாது சிலது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கும் சிலது நேர்முகமாக சொல்லப்பட்டிருக்கும் இன்றொன்று அந்த வயிற்றில் இருக்கிற சிசுவை பாதுகாக்க வேண்டும் பலம் வலம் யுகின்ஹா ஹரீஷர் வந்திருக்கிறது ஒரு குழந்தையை ஒரு பெண் குழந்தை அதுவும் பெண் குழந்தை பற்றி சொன்னார்கள் சூழ்நாய் சல்லா செல்லும் அந்த பெண் குழந்தையை போற்றி பேணி வளர்ப்பாளே ஆனால் அந்த போற்றி பேணி வளர்ப்பதை சொன்னார்கள் அந்த குழந்தையை குழி தோண்டி புதைக்காமல் பெண் குழந்தை என்ற காரணத்தினாலே பெண் குழந்தை என்ற காரணத்தினாலே அதை குழி தோண்டி புதைக்காமல் அதை பாதுகாத்து வருவாளே ஆனால் அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை அவரை அவர் அந்த குழந்தையினுடைய தாயை அந்த குழந்தையினுடைய தந்தையை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் என்று சொன்னார்கள் மிஷ்கா சிறிகளில் வாய்த்திருக்கிறது பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று அதை குழி தோண்டி புதைத்தார்கள் அந்த காலத்திலே இந்த காலத்திலே அதை என்ன செய்கிறார்கள் கருவிலேயே கலைத்து விடுகிறார்கள் இதுதான் குழி தோண்டி புதைப்பது அந்த கால குழி தோண்டி புதைப்பது அது இந்த கால குழி தோண்டி புதைப்பது இருக்கிறது இஸ்கேன் தான் குழி அபார்சன் தான் புதைப்பது ஸ்கேன்ல பாக்குறாங்கல்ல பொம்பளை பிள்ளையும் சொல்லிட்டாங்க உடனே அவர் சொன்னது மீது ஈவான் எத்தையும் அப்படியே அதை எத்தனை பேருக்கு நிரூபிக்க முடியும் ஆண் குழந்தை என்று பெண் குழந்தை பிறந்திருக்கிறது பெண் குழந்தை என்று ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது நான் நிரூபிக்கட்டுமா எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கிற சோதர்களே ஆனா அதன் மீது ஈவான் கொண்ட அந்த குழந்தையை கருவிலே கலைத்து விடுவது இருக்கிறது கிராமத்துறை நாளையில் அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி இது இருக்கும் என்று குரானில் வந்திருக்கிறது எனவே குழந்தையை பாதுகாப்பது முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது தாய்மார்களே நீங்கள் குரான் ஷரீப் போதுவீர்களே ஆனால் குரான் ஷரீஃபின்படி நடப்பீர்களே ஆனால் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நடப்பீர்களே ஆனால் அந்த குழந்தை வருங்காலத்திலே நீங்கள் சொன்னபடி நடக்கும் அல்லாஹ் சொன்னபடி நடக்கும் தாயார் சொன்னபடி நடக்கும் தகப்பனார் சொன்னபடி நடக்கும் எப்பொழுது இந்த தாய் அந்த குழந்தையை வைத்து வேண்டி இருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னபடி நடந்தால் குழந்தையும் அல்லாஹ் சொல்லுகிறபடி நடக்கும் அம்மா சொல்லுகிறபடி நடக்கும் இல்லை என்றால் அது நடக்காது சகோதரர்களே சரி பிறகு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அதற்கு பால் ஊட்டும் பொழுது அதற்கு ஊட்டும் பொழுது எத்தனையோ தாய்மார்கள் சாலைகளுடைய தாய்மார்கள் அவர்களுடைய கிஸ்ஸாக்கள் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீர்கள் நீங்கள் அறியாதவர்கள் அல்ல அவர்களுடைய நிகழ்வுகள் எத்தனையோ இருக்கின்றன அவர்கள் பால் கொடுக்கும் பொழுது அந்த தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது ஒது செய்து பிஸ்மில்லா சொல்லி பால் கொடுத்தார்கள் அந்த குழந்தைகள் அவுளியாக்களாக வாரினார்கள் அந்த குழந்தையை மடியில வைத்துக் கொண்டு பால் கொடுக்கும் போது பார்க்கக்கூடாத காட்சிகளை கேட்கக்கூடாத பாட்டுக்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்தால் அந்த குழந்தை வருங்காலத்திலே அம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்றி உம்மாரை வீட்டை விட்டு வெளியேற்றி தந்தையை வீட்டை விட்டு வெளியேற்றி முதியோர் இல்லத்திலே சேர்க்காமல் வேறு எங்கே சேர்ப்பான் நீங்கள் எல்லாருடைய சொல் கேட்கவில்லை பார்க்கக்கூடாதை பார்த்துக் கொண்டு பால் கொடுத்தீர்கள் கேட்கக்கூடாதை கேட்டுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்த்தீர்கள் நாளைக்கு அந்த குழந்தையும் அப்படித்தான் ஆகும் இதே போல அந்த குழந்தை வளரும் பொழுது அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே ஹரிஷரிபில் வருகிறது லக்னோ உலாதக்கும் கலிமத்த லாயிலாக இல்லல்லா குழந்தைக்கு லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவை முதலில் சொல்லிக் கொடுங்கள் பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்னாலே லாயிலாக இல்லல்லா சொல்லிக் கொடுங்கள் கூற லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா சலாசன் சொல்ல முடியாது முதல்ல லான்னு அல்லான்னு சொல்லி பழக்குங்க குழந்தை எப்ப பேச ஆரம்பிக்கிறோம் எப்ப பேச ஆரம்பிக்கிறோம் அல்லான்னு சொல்லி பழக்குங்க எப்படி அம்மான்னு சொல்றது லேசோ எப்படி உம்மான்னு சொல்றது லேசோ எப்படி மம்மின்னு சொல்றது லேசோ அதே போல அல்லான்னு சொல்றதும் லேசுதா சோதர்களே அம்மாவுக்கு மாயை ஒட்டி மூ திறக்கணும் அல்லாவுக்கு மாயை ஒட்டி திறக்கணும் வேற ஒண்ணும் தேவையில்லை குழந்தைக்கு அல்லான்னு சொல்லிக் கொடுத்ததுண்டுமா லாயிலாக சொல்லிக் கொடுத்ததுண்டுமா லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிக் கொடுத்ததுண்டுமா அப்படி சொல்லிக் கொடுங்க லத்தினு அவுலாதக்கும் கலிமத்த லாயிலாக இல்லல்லாம் குழந்தை பேச ஆரம்பித்த உடனே என் குழந்தை ஏ பார் ஆப்பிள் சொல்லிடுச்சு என்ன சந்தோஷம் சார் என் குழந்தை கேட்டுன்னு சொல்லிடுச்சு ரேட்டுன்னு சொல்லிடுச்சு ஆஹா என்ன சந்தோஷம் என் குழந்தை என்ன என்ன கூப்பிடுதுன்னு மம்முன்னு கூப்பிடுது பூரா மம்மி கூட இல்லை மம் மம்மின்னு சொன்னா மம்மின்னு சொன்னா பதப்படுத்தப்பட்ட மையத்துன்னு அர்த்தம் பதப்படுத்தப்பட்ட மையத்து எகிப்து நாட்டிலே அந்த பிரமிடுகளிலே வைத்திருக்கிறார்களே அந்த பிரமிடிலே வைத்திருக்கிற மையத்துகளுக்கெல்லாம் மம்மி என்றுதான் பெயர் தன்னுடைய தாயார் என்ன கூப்பிடுறா செத்து போன பிணமே என்று கூப்பிடுறா சந்தோஷம் இவர் டேடு அவர் மம் டேடு மம்மு சேர்ந்தா உலகத்தில் என்ன நான் வேண்டாம்னு சொல்லல ஆனால் அல்ல எங்கே போனான் முகமது சல்லா அலிஸ்ல எங்கே போனார்கள் சொல்லிக் கொடுத்தோமா தாய்மார்களை சொல்லிக் கொடுத்தீர்களா சகோதரிகளை சொல்லிக் கொடுத்தீர்களா நாளைக்கு அந்த பையன் இந்த தாயையும் தந்தையும் தனக்கு சுமையாக நினைக்கிறான் என்றால் காரணம் என்ன நீங்கள் வளர்க்கும் பொழுது அப்படி வளர்க்கவில்லை சரி அடுத்து தீனுடைய கல்வி கற்றுக் கொடுங்கள் பிறகு சரியான பெண்ணை பார்த்து மனமுடித்துக் கொடுங்கள் மனமுடிக்கும் பொழுது பெண்ணுடைய நிறத்தை பார்த்து மனமுடிக்கிறீர்களே இது பொருந்துகிற ஒரு விஷயமா நிறம் நிலைக்கக்கூடிய விஷயமா நிறம் நிலைக்க நிறம் இருந்தால் தவறில்லை ஆனால் நிறத்தை மட்டும் பார்த்து குணத்தை பார்க்காமல் பணத்தை மட்டும் பார்த்து குணத்தை பார்க்காமல் பணத்தை மட்டும் பார்த்து குணத்தை பார்க்காமல் அவர்களுடைய வாய்ப்பு வசதி செல்வம் செல்வாக்கு இதை மட்டும் பார்த்து அந்த பெண் எடுக்கிறீர்களே எந்த அர்த்தத்திலே எடுக்கிறீர்கள் என்பது புரியவே இல்லை சொன்னார்கள் முகமது சல்லா அலிசலம் உள்ள பெண்ணை மனமுடித்து வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள் என்று சொன்னார்கள் வெற்றி வேண்டுமானால் மனைவி தீனுடைய பெண்ணாக இருக்க வேண்டும் சகோதரர்களே மனைவி தீனுடைய பெண்ணாக இல்லை நீங்கள் லட்சம் சம்பாதித்து கொடுத்தாலும் சரி கோடி சம்பாதித்து கொடுத்தாலும் சரி அவள் திருப்தி அடைய போவதில்லை இன்னும் கொண்டு வா இன்னும் கொண்டு வா என்று சொல்லுவாள் கல்யாணம் முடிக்காதவரை ஒரு பெண்ணுக்கு கணவன் தேவை கணவன் வந்த பிறகு உலகமே தேவை கல்யாணம் முடிக்காதவரை அந்த பெண்ணுக்கு ஒரு கணவன் தேவை ஒரு ஆண் தேவை அந்த ஆண் வந்து விட்டால் இந்த ஆணின் மூலமாக அனைத்து உலகமும் அவளுக்கு தேவை அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படி கொண்டு வா இப்படி கொண்டு வா எல்லாம் நம்முடைய தேவைகள் ஆணுக்கு நாற்பது வயதான பிறகு தேவைகள் சுருங்கி விடுகிறது ஆசைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து விடுகிறது ஆனால் பெண்ணுக்கு அங்கே திருமணத்துக்கு பிறகு அதிகரிக்கிற ஆசை ஆணை ஓட ஓட விரட்டுகிறது அதே நேரத்தில் அந்த பெண் தீன் உள்ள பெண்ணாக இருந்தால் சோதர்களே இதே போன்று மனைவிக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய வேண்டிய கடமை குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இதுவெல்லாம் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த விஷயமும் குரானிலே சொல்லப்படாது கிடையாது சரி நாம் எப்படி வாழ வேண்டும் நமக்கு வழி சொல்லி இருக்கிறது சுருக்கமாக சொல்லிக் கொண்டே போகிறேன் நான் நினைத்தபடி தூங்கலாமா இல்லை தூங்குவதற்கும் விழிப்பதற்கும் நேரம் குறிப்பிருக்கிறது இந்த நேரத்திலே படுக்க வேண்டும் இந்த நேரத்திலே எழுந்திருக்க வேண்டும் காலையில சுபுக்கு முன்னாலே எழுந்திருக்க வேண்டும் படுப்பது சீக்கிரமாக படுக்க வேண்டும் சரி நீங்கள் பல் தேய்ப்பது எப்படி ஏதோ பல்லு தேய்ச்சுங்க உங்க இஷ்டத்துக்கு இல்ல சோதரர்களே அசிவா குமித்தகரத்துள்ளில் சொம்ப மர்தாத்துள்ளிடம் சொன்னார்கள் சொல்லலாம் உலகத்திலே எல்லாரும் பல்லு விளக்குறாங்க என்னங்க கோல்கேட் போட்டு பல்லு விளக்குங்க அப்படிங்க குளோசப் போட்டு பல்லு விளக்குங்க அந்த குலோசப்ல அவன் பாக்குறது அந்த குலோசப் பாக்குறது இல்ல அந்த வெள்ள பல்லு காட்டுறான் பாருங்க சிரிக்கிறவன அவளை பார்த்து இவன் குலோசப் வாங்குறான் இவன் குலோசப் பார்த்து குளோசப் வாங்கல அதுக்கும் சரி சாதாரண எல்லா வசத்துக்கும் சரி ஒரு பெண்ணை காண்பித்து ஏமாற்றுகிறார்கள் நான் ஏமாறுகிறார் சகோதரர்களே ஒரு பெண்ணை பார்த்து ஏமாந்து விடுவதா ஒரு ஸ்கிரீனிலே பார்த்த பெண்ணை ஒரு தெருவிலே வால் போஸ்டிலே பார்த்த பெண்ணை பார்த்து ஏமாறுகிறவர்கள் முஸ்லீம் சமுதாயமாக இருக்கக்கூடாது சகோதரர்களே யாரோ ஏமாறட்டும் அது வெறும் ஏமாற்று ஒரு மாயை வெறும் கற்பனை அதை பார்த்து ஏமாறுகிறவன் அல்ல ரசூலுல்லாய் சல்லல்லா சொன்னார்கள் ரத்தல் முக்தாரில் எழுதப்பட்டிருக்கிறது ஷாஃபி விக்கை கிதாபுகளிலும் இருக்கும் பதினாலு இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பல் தேய்ப்பது சுண்ணத்து எப்பொழுதும் கையில மிஸ்வாக்கு வைத்திருங்கள் பிரஷ் போட்டு பேஸ்ட் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை காலையில ஒரு தடவை இல்லை எப்பொழுதும் நான் இப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறேன் பேசி முடித்த பிறகு என்னுடைய வாயிலே எச்சி அதிகமாக வந்திருக்கும் எனவே வாயிலே ஒரு வகையான நாற்றம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே மிஸ்வாக் செய்வது சுண்ணத்து பேச ஆரம்பிக்கும் போது மிஸ்வாக் செய்வது சுண்ணத்து படுக்கும் போது மிஸ்வாக் செய்வது சுண்ணத்து சுண்ணத்து ஒது செய்யும் போது மிஸ்வாக் செய்வது சுண்ணத்து தொழுகும் போது மிஸ்வாக் செய்வது சுண்ணத்து தூங்கி எழுந்தவுடன் மிஸ்வாக் செய்வது சுண்ணத்து பதினாறு இடங்களிலே சுண்ணத்து சகோதரர்களே அது சுண்ணத் வெறும் சுண்ணத் என்பதற்காக அல்ல முதலிலே சொன்னார்கள் அசிவாக்கு வாயை சுத்தம் செய்யும் மர்தாக்கு அல்லாவுடைய பொருத்தத்தை தேடித்தரும் ஒரு பக்கம் வாய் சுத்தமாக நம்ம வாயை சுத்தமாக்க சொல்லி அதை சரியத்தில் தீர்ந்து சேர்க்கப்பட்டிருக்க சகோதரர்களே சரி இதுக்கு மேல தூங்கணுமா வேண்டாமா தூங்கணுமா வேண்டாமா ஒரு சஹாபி அப்துல்லா அமருபுல் தினமும் நோபு வச்சு கொண்டே இருந்தாங்க இரவு புற தொழுது கொண்டே இருந்தாங்க எப்ப ரசூலுல்லா தெரிஞ்சிச்சு தினமும் நோபு வைக்கிறாங்க இரவு புற தொழுகிறாங்க சொன்னார்கள் யா யா அப்தல்லா யா அப்தல்லா சும் வப்துன் வகுந்தனும் அப்துல்லாவே நீங்கள் தொழுகவும் வேண்டும் நீங்கள் தொழுகவும் நோன்பு வைக்க வேண்டும் இடையிலே நோன்பை விடவும் வேண்டும் நீங்கள் தொழுகவும் வேண்டும் தூங்கவும் வேண்டும் கும் கும்பலும் தூங்கவும் வேண்டும் தொழுகும் வேண்டும் என்ன செய்யணும் ஒரேடியா தொழுது கொண்டே இருக்கக்கூடாது இன்னலி பதிலி இன்னலி ஜசதிக்கு அலைக்கு ஹக்கன் நம்முடைய உடலுடைய ஹக்கு என்ன தூங்குறது நம்முடைய உடலுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இன்னலி ஐனிக்கு ஹக்கன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை காதுக்கு செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் என்ன இதெல்லாம் சரியத்திலே இருக்கிறது குரானிலே இருக்கிறது யாரோ உலகத்திலே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுகிறார்கள் என்பதற்காக இல்லை நம்முடைய குரானிலே இருக்கிறது சரி சகோதரர்களே தலையிலே முடி வைத்திருக்கிறோம் முடி எப்படி வைக்க வேண்டும் அதற்கு முறை இருக்கிறது பிறகு முடி வைத்தால் அப்படியே ஒருவர் பரட்டையாக விட்டிருக்கிறார் எண்ணெய் வைக்காமல் விட்டிருக்கிறார் இல்லை மார்க்கம் ஒத்துக்கொள்ளவில்லை மார்க்கம் ஒத்துக்கொள்ளவில்லை மண் காண லகு ஷாருன் பல் முகு உலகத்திலே இன்று வரை யாரும் சொல்லி இருக்க முடியாது எங்கள் முகமது சல்லா அலிசம் சொன்னார்கள் சகோதரர்களே ரசூருல்லாய் சல்லா சொன்னதை உணருங்கள் அதை பார்த்து நடக்க வேண்டும் என்பதை புரியுங்கள் அதை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று உறுதியெடுங்கள் அல்லாஹ் ஹீரோலக வாழ்க்கையும் வெற்றி வாழ்க்கையாக ஆக்கித் தருகிறான் சொன்னார்கள் என் மண்கான லகு ஷாருன் யாருடைய தலையிலே முடிவு இருக்கிறதோ ஒருத்தருக்கு முடி இல்ல எங்களை மாதிரி முடி வெட்ட நேரம் இல்ல அதனால வெட்டல இல்லைன்னா அதனால முடி வெட்டிக்கிறது பழக்கம் எதுக்கு அதை வேற வச்சு மூணு வருஷத்துல நிம்மதி இருக்கும் யாருக்காவது அது வித்தியாசமாப்பட்ட கோச்சுக்காதீங்க எங்கே நான் கேட்டது மூணு வருஷத்துல நிம்மதி இருக்குது ஒண்ணு சொன்னாங்க தலை மொட்டை நிம்மதி பம்பே இல்லை அப்படி தலை மொட்டை அடிச்சுட்டு அப்படி தடவி கொடுத்து பாத்தீங்கன்னா ஏழாவது வாரம் கண்ணுக்கு தெரியும் அவ்வளவு சுகமா இருக்கு தலைமொட்டை மொட்டை வழி சாப்பாடு தாயாருக்கே சாப்பாடு நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு வேணா முடிக்கிறேன் மூணாவது சொன்னாங்க தனிப்படுக்கை நிம்மதி சுகம் டபுள் படுக்கையில நிம்மதி தனிப்படுக்கையில மூணுல சுகம் மொட்டை அடிக்கிறது யாரா சுகம் நினைச்சு மொட்டையா தப்பு தப்பில்லை மார்க்கம் அதை தடுக்கல மொட்டையா இருக்க சுகம் நினைச்சா இல்ல சில பேருக்கு ஏன் அவருக்கே மொட்டையாயிருச்சு சில பேருக்கு முன்னால முளைக்காது நடுவு முளைக்காது இப்படி பல விதமா இருக்கு இதுக்கு பேர் சொட்டை அதுக்கு பேர் வழுக்க இதுக்கு பேர் மொட்டை அதுக்கு பேர் சொட்டை அதுக்கு பேர் வழுக்க இப்படி பேருக்கு பேர்லயே தெரிஞ்சு போயிடும் அது எங்க இருக்கு வழுக்குங்கிறது அதுவும் வழுக்கையான எப்படி ஆகுதுங்க ஏற்கனவே முடி இருந்ததாக ஒரு அடையாளம் கூட தெரியாது இப்படி வழக்கையா இருக்கும் ஏற்கனவே அந்த இடத்துல முடி இருந்ததாக கூட தெரியாது அப்படி சுத்தமா பிளேன் ஆயிருக்கு அப்படி யாருக்கு முடி இல்லையோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை யாருக்காவது முடி இருந்தால் முடி வைத்திருந்தால் என்ன சொன்னார்கள் முடி சீவுங்கன்னு சொல்லல தலை வாருங்கன்னு சொல்லல என்ன தேய்ங்கன்னு சொல்லல அழகா வைங்கன்னு சொல்லல என்ன சொன்னாங்க பல் யுக்ரி முகு அதை கண்ணியமாக வையுங்கள் என்று சொன்னார் எப்படி கண்ணியம் அது என்ன வைக்கிறது கண்ணியம் தான் தலைவாடுறது கண்ணியம் தான் அதை அடர்த்த பட விடாமல் அதை ஒருமைப்படுத்தி வைப்பதும் கண்ணியம் தான் இதுவெல்லாம் சேர்த்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எனவே சோதர்களே இன்றைக்கு உலகத்தில் என்னென்ன பார்க்கிறோமோ இதுவெல்லாம் இதிலெல்லாம் நாம் முன்னேற்றம் என்று நினைப்போமையானால் அது எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று தெரியாது ஒரு வழி இருக்கிறது அதுதான் முகமது சல்லா சொன்ன வழி அந்த வழியே யார் நடப்பார்களோ ஈருலக வெற்றி அடைவார்கள் இந்த உலகத்திலும் அவர்கள் எங்கே எங்கிருக்கட்டும் சோதர்களை இன்றைக்கு பார்க்கிறோமே உலகத்துல எல்லாம் முன்னேறிடுச்சு சொல்றாங்க இந்த முன்னேற்றம் எல்லாம் உண்மையான முன்னேற்றமா உதாரணத்துக்கு சாதாரண விளங்கமா விளங்க விளங்குற விஷயத்தை சொல்றேன் பாருங்க இந்த மூணு நிமிஷம் தான் இருக்கு இதுல ஆறு நிமிஷம் இருக்கு பாருங்க சாதாரண விஷயத்தை சொல்ற வாகனங்கள் அதிகமாகணும் உலகத்துல சொல்றாங்க ஜப்பான்ல போய் பாருங்க அப்படியே கார் ஓடுது ஓடுது ஓடுது ஓடு ஓடிக்கிட்டே இருக்குது சவுதியால போய் பாருங்க ஓடிக்கிட்டே இருக்குது அமெரிக்கால போய் பாருங்க ஓடிக்கிட்டே இருக்குது பாரிஸ்ல போய் பாருங்க பாரிஸ்ல ஒத்த ஒத்தர் ஒரு ரூத் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு கிலோமீட்டர் என்ன இருக்கு நாலு இந்த பக்கம் நாலு பாதை அந்த பக்கம் நாலு பாதை போய்கிட்டே இருக்கிற எல்லாம் வாகனம் அதிகமாகணும் சொன்னாங்களா எல்லா வாகனம் எல்லாம் அதிகமாக்கிட்டோம் இந்தியாவில இப்ப வாகனம் எல்லாம் எல்லாருக்கும் அதிகமாயிருச்சு போர் வீலர் இல்லைங்க டூ வீலர் ஆகுது குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் வாகனம் அதிகமாயிருச்சு சைக்கிள் கூட குறைஞ்சு போச்சு வாகனம் அதிகமாயிருச்சு இப்ப என்ன சொல்றாங்க இந்த புகையெல்லாம் குறைக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் ஆனா வாகனமே இல்லாம இருந்தா சுற்றுச்சூழல் கிடவே கிடையாது ஆலைகளே இல்லாம இருந்தா சுற்றுச்சூழல் கிடவே கிடையாது தொழிற்சாலைகளே இல்லாம இருந்தா சுற்றுச்சூழல் கிடாது வாகனம் அதிகமாக்க அதிகமாக ஒரு பக்கம் சத்தம் போட்டாங்க முன்னேற்றம் இப்ப என்ன சொல்றாங்க புகையை குறை புகையை குறை சரி வாகனம் அதிகமாக்குறதுனால என்னாச்சு சித்தாள் வேலைக்கு போறாங்க எங்க ஊர்ல சித்தாளுன்னு சொல்லுவாங்க கூலிக்கு போற ஆளுங்க கொத்தனார் கூட சித்தாள் சித்தாள் வேலைக்கு போறவங்க டவுன் பஸ்ல தான் போறாங்க இல்லாத புருஷன் சைக்கிள்ல கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க எங்க மதுசால ஒரு கொத்தனார்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் உட்கார்ந்தார் பேசிட்டு இருந்தோம் திடீர்னு கொஞ்சம் பேர் வந்தாங்க உள்ள பொம்பளை வந்தாங்க அப்ப இவர் பார்த்துட்டு சொன்னாரு ஐயோ என்ன காலேஜ் இந்த காலேஜ் நினைச்சிட்டு பொம்பளை பிள்ளை இங்க வந்துட்டாங்க இது பொம்பளை படிக்கிற காலேஜ் இல்லைன்னு சொல்லுங்க நல்லா பார்த்தா வேலைக்கு வந்த சித்தாளு காலேஜில் படிக்கிற பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு பூ இல்லாம வர மாட்டாங்க நம்ம ஆளுகள் டாக்டர் பல்லு பல்லுபடின்னு போனாலும் பூ வச்சுக்கிட்டு தான் போகணும் சோதனை என்ன வியாதியோ தெரியல வெளியே போகும்போது வாசனையை குறைக்கணும் வெளியே போகும்போது அழகை குறைக்கணும் வெளியே போகும்போது ஆடம்பரத்தை குறைக்கணும் வெளியே போகும்போது இதா அகரத்தின் ஹதீசில் வருது அவர்கள் வெளியே போவதானால் தங்களுடைய ஆடை அலங்காரம் இல்லாமல் போகட்டும் என்று சொன்னார்கள் ஆனால் வெளியே போறதுக்கு தான் ஆடையே இருக்கு அதுவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தொல்லப்பட்டு பட்டு வாங்கி கொடுத்தமே அந்த பட்டெல்லாம் எங்க போகும்போது அடுத்தவங்க இடத்துக்கு போகும்போதுதான் நம்ம வீட்டுல இருக்கும்போது அதை கட்டுதான் அது கட்டவும் நாம வாங்கி கட்ட வேண்டியதுதான் அந்த பட்டு நீ கட்டு இல்ல நான் தான் வாங்கி கட்டிக்கணும் வேற எதுவும் நடக்காது சோதரர்களே வீட்டில் இருக்கும்போது நல்ல துணி உடுத்துவர்கள் குறைவு ஆனால் சூழ்நாயசலம் மாற்றம் சரி போகட்டும் இதெல்லாம் இப்ப வாகனத்துல போறாங்க வாகனத்துல போறதுனா ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாக்க பாதுகாப்பில்லை சரி ரெண்டாவது நடக்கணும் இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க நடங்க நடங்க அட எங்களை நடந்துகிட்டு இருந்த ஆலை எல்லாம் போர் வீலர்ஸ்லயும் டூ வீலர்ஸ்லயும் போக வச்சுட்டு இப்ப நடங்க நடக்கிறதுக்கு எங்க போறாருங்க கார்ல ஏறி போய் தனியார் நடக்கிறார் சும்மா இருந்தா ஒழுங்கமா நடந்திருப்பாரா இது சொல்லுங்க இது முன்னேற்றமா இல்லையா சரி போகட்டுங்க தலைக்கு ஷாம்பு போடுறது முன்னால காலத்துல ஒழுக்கமா சீயக்கா போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரியா இருந்துச்சு கடலை மாவு போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரியா இருந்துச்சு சீயக்கா போடு இப்ப ஷாம்பு ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட் இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பாட்டில பார்த்தாலே போடலான் இருக்கும் சின்ன பையன் கூட ஷாம்பு போட்டு அந்த முடியை அப்படி உருப்பி விட்டு வருவான் பாருங்க பார்த்தா என்ன பிரமாதம் இப்ப சொல்றாங்க அந்த ஷாம்பு போடுறதுனால தலையில இருக்கிற எண்ணெய் பச போய் முடி கொட்டுறதுக்கும் முடி வெளுக்கிறதுக்கு காரணமாகுது ஆகையினால் சீயக்கா போடுங்க சொல்லுங்க ஷாம்பு முன்னேற்றமா இதெல்லாம் விட சோப்பு ஒரு வைத்தியர் சமயத்தில் எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஹக்கீம் சாப்பிட்டு போயிருந்தேன் அவர் சொன்னாரு நீங்க சீயக்காயை மஞ்சள் என்ன சொல்லுங்க கடலை மாவு இதுவும் போட்டு குளிங்கன்னு சொன்னார் சொல்லிட்டு சொன்னாரு நீங்க சோப்பு விட்டீங்கன்னா உடலோட பாதி வியாதி போயிரும் சொன்னார் சோப்பை விட்டாலே உடலோட பாதி வியாதி போயிடும் சோப் போடுறதுனால என்ன ஆகுது ஒரு பத்திரிகை நான் படிச்சேன் எலுமிச்சம்பரம் உள்ள சோப்புன்னு சொல்லி அதை நான் முந்தி போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுவும் விட்டுட்டேன் எலுமிச்சம்பரம் கலந்திருக்கிற சோப்பு என்று எதை விளம்பரப்படுத்துகிறார்களோ அது எலுமிச்சையினுடைய வாசத்துக்கு கெமிக்கல் கலக்கப்படுகிறது தவிர ஒரிஜினல் எலுமிச்சம்பளம் அதுல கலக்கப்படுவதே இல்லை என்று வைத்தியத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்திலே நான் படித்தேன் எல்லா சோப்புலையும் கெமிக்கல் கெமிக்கல் போட்டு உடம்புல என்னாச்சு இருக்கிற என்ன பசையெல்லாம் போய் இப்ப அதுல வியர்வை சரியா வர முடியாது அந்த இதெல்லாம் அடைச்சு போயிருது உடல் உடல் தோல்வியாதி வருது சோப்பு போடுறது முன்னேற்றமா நான் தொடக்கத்தில் உள்ளதை மட்டும் சொல்றேன் ஷாம்பு முன்னேற்றமா இதே போல வாகனங்கள் முன்னேற்றமா இனி ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க இந்த லைட் வெளிச்சத்தை பொறுத்தாலும் அப்படித்தான் இந்த லைட் வெளிச்சம் இதெல்லாம் இருக்கு கண்ணுக்கு கெடுதி உண்டாக்குது கண்ணு இப்ப பாருங்க முன்னால காலத்துல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு பேர் கண்ணாடி போட்டு இருந்திருக்க மாட்டாங்க இப்ப கண்ணாடி போடாத ஆள் பாக்குறது கஷ்டம் பிப்டி பிப்டி எங்க பாருங்க கண்ணாடி போட்டவங்க கண்ணாடி போடாத பிப்டி பிப்டி எதனால வந்துச்சு இந்த விளக்கு வெளிச்சத்தினாலதான் வந்துச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் தான் கண்டுபிடிச்சார் இது போல ஆயிரத்தி இருநூறு வசூ கண்டுபிடிச்சார் சரி தேவைக்கு உபயோகப்படுத்தினா சரி இல்லாத வரைக்கும் நிறைய போட்டு கண்ணை கெடுத்துக்கிட்டு இப்ப கண்ணாடி போடணும் இப்ப கண்ணாடி போடுறதுனால என்ன ஆகுது இன்னும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுமே தவிர முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது இது மாதிரி ஒன்று இரண்டு அல்ல சகோதரர்களே இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களும் முன்னேற்றம் என்ற பெயராலே மனிதனை தடுமாறச் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறது அது குடும்பத்தையும் ஃபேமிலி சிஸ்டத்தையும் கெடுக்கிறது உலக சிஸ்டத்தையும் கெடுக்கிறது இதெல்லாம் விடுங்க சகோதரர்களை முடிக்க போறேன் எந்த அரசியல் நல்லது கேபிட்டலிசமா சோசியலிசமா கம்யூனிசமா சமீபத்தில் இந்தியாவினுடைய ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் பேசுறதை நான் கேட்டேன் பேசுறதை கேட்ட ரேடியோல பேசுறதை கேட்ட இந்த இந்தியாவில சோசலிசத்தை நிறுத்திவிட்டு தனி மனித வருமானத்தை அதிகப்படுத்தணும் அதாவது சொல்லாம சொல்லுகிறார் கேபிட்டலிசத்தை அதிகப்படுத்தணும் சொல்லுங்க கேபிட்டலிசம் நல்லதா சோசலிசம் நல்லதா கம்யூனிசம் நல்லதா எது நல்லது எதுவுமே நல்லதில்லை அல்லாஹ் சொல்லுகிற அல்லாஹருடைய ஆட்சி அடியார்கள் மீது இருப்பதுதான் நல்லது அடியார்கள் தான் சொத்து சேர்க்க வேண்டும் ஆனால் தன்னுடைய சொத்தை தனக்குரியதாக கருதக்கூடாது அல்லாஹ் சொன்னபடி ஏழை மக்களுக்குரிய சொத்தை அல்லாஹ் என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார் இருக்கிறான் கேபிட்டலிசம் ஒரு பக்கம் இருக்கும் சோசியலிசமும் இருக்கும் கம்யூனிசமும் இருக்கும் எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சியும் அல்ல கேபிட்டலிச ஆட்சியும் அல்ல சோசியலிச ஆட்சியும் அல்ல அல்லாஹனுடைய ஆட்சி சகோதரர்களே அது முகமது ரசூல்லாய் மூலமாக சல்லல்லா அலிசலம் குரானின் மூலமாக அல்லாஹ் தந்திருக்கிறான் எனவே அந்த ஆட்சிக்கு அடிமைப்பட்டு நடப்போமே ஆனால் அல்லாஹனுடைய அடிமைகளாக முகமது சல்லல்லா சல்லல்லாசுடைய உம்மத்திகளாக இந்த உலகத்திலே நடந்தால் நம்மை போன்று வெற்றி பெற்றவர்கள் யாரும் கிடையாது நமக்கு மட்டும் சொல்லவில்லை எங்களுடைய இஸ்லாம் என்பது மத சடங்கோ சம்பிரதாயம் அல்ல மனித சமுதாயம் முழுவதும் நேரான வழியிலே வாழ்வதற்குரிய ஒரு வழி அந்த வழியிலே யார் நடந்தாலும் சரி யாரோடும் எங்களுக்கு மோதல் இல்லை யாரோடும் எங்களுக்கு சண்டை வார்த்தை இல்லை இஸ்லாம் என்றாலே சமாதானம் இஸ்லாம் என்றாலே சாந்தி ஈமான் என்றாலே மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கிற ஒரு யுக்தி ஒரு சக்தி எனவே நாங்கள் சொல்லுகிறோம் முழு மனிதர் சமுதாயத்துக்கும் நல்லதை தேடி சாந்தியை தேடி சமாதானத்தை தேடி உங்களோடு சண்டை போடவில்லை யாரோடும் பிரச்சனை உண்டாக்கவில்லை ஆனால் நிம்மதி பெறுங்கள் அதற்கு வழி தேடுங்கள் என்று சொல்லுகிறோம் சாந்தி பெறுங்கள் அதற்கு வழி தேடுகிறோம் என்று சொல்லுங்கள் அதற்கு குரான் தான் சாசனம் முகமது சல்லா அலை செல்லமுடைய வழிதான் சாசனம் என்பதை இதன் மூலம் முழு மனித சமுதாயத்தினுடைய பிரகடனத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அகிலத்துள்ள அனைவருக்கும் அமல் செய்ய தௌஃபிக் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பம் உருவாகுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரியதொரு நன்மை ஈருலகிலும் சேர்த்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கு கூடியிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு பிரத்யோகமான ரகமத்தும் வரக்கத்தும் அல்லா தர வேண்டும் என்று துவா செய்து முடிக்கிறேன் வாகிருதாவான சில உலமா சார்பாக நடக்கக்கூடிய இந்த விழா உண்மையில மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது அல்லாஹு தாலா விழாவினுடைய நோக்கத்தை புரிந்து நாம் வாழ்க்கையிலே செயல்பட நல்லதொரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அல்லாஹாலா நமக்கு தருவானாக எனக்கு முன்னே பேசிய அதே போல பிறகு பேச இருக்கிற இரண்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு இடையிலே நான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க விரும்பவில்லை இந்த மஜிலிசனுடைய வரக்கத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் சுருக்கமாக சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாலே வைத்துவிட்டு அது செயல்பட துவா செய்து நான் முடிக்கிறேன் பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த உலகத்திலே எதற்காக பிறந்திருக்கிறோம் நாம் எதற்காக இருக்கிறோம் நான் இருக்கத்தான் வேண்டுமா இல்லை நாம் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே என்ன நடந்துவிடும் நான் என்னை கேட்கிறேன் நான் இல்லாவிட்டால் அதாவது நான் இறந்து விட்டால் என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காத சோதர்களே சூரியன் உதிக்கிற நேரத்தில் உதிக்கும் அஸ்தமாகிற நேரத்தில் அஸ்தமாகும் கேட்டவர்கள் அவர் மௌத்தாகிவிட்டார் என்று கேட்டால் கேட்கத்தான் போகிறோம் அவர் கீழ்நூரி அதிர்த்து வந்து நம்ம ஊர்ல பேசினாருங்களே அவர் நேத்து மௌத்தான் அடுத்து அப்படிங்களா அப்படின்ட்டு அவர் என்ன கேட்பாருங்க வயசு என்ன இருக்கும் சாதாரண பாருங்களேன் அவருக்கு ஒரு அவருக்கு யூகிச்ச மாதிரி வயசு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது இருக்கும் ஐம்பத்தஞ்சு இருக்கும் சொல்லுவாங்க ஆக ஐம்பதுக்கு ஐம்பத்தஞ்சு கடையில தான் வயசு இப்படி சொன்ன உடனே ஓ ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதா அப்படின்னு போயிடுவார் என்ன அர்த்தம் இது போக வேண்டிய கேஸ் தான் போயிருச்சு ஏதோ முப்பது நாற்பது கடையில சொன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்க இருபது இருபத்தி ரெண்டா கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்பாங்க இல்லன்னா விடு கவலைன்றாங்க சோதரர்களை நாம் இல்லாமல் போனால் எதுவும் ஆகப் போவதில்லை நாம் இருந்தாலும் எதையும் சாதிக்கப் போவதும் இல்லை சாதிப்பதென்றால் அதற்கு ஒரே ஒரு வழி முகமது சல்லாசனுடைய வழி இது நமக்கு மட்டுமில்லை நம்முடைய ஆண்களுக்கு மட்டுமில்லை நம்முடைய பெண்களுக்கு மட்டுமில்லை இந்த உலகத்திலே வாழுகிறது ஒரு முறைதான் இந்த உலகத்திலே வாழுகிறது ஒரே ஒரு முறைதான் இரண்டாவது முறை வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை வாழப்போகிறவர்கள் யாரும் இல்லை ஒரு தடவை வாழுகிறோம் அதுவும் இவ்வளவு வாழ்ந்து விட்டோம் இனி எவ்வளவு வாழ்வோம் காலண்டரிலே கூடுகிற ஒவ்வொரு தேதியும் காலண்டரிலே ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இரண்டாக கூடுகிறது என்பதற்கு அர்த்தம் என்ன நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு நாள் குறைந்து விட்டது என்ற அர்த்தம் காலண்டரிலே கூடும் நம்முடைய வாழ்க்கையிலே குறையும் கடிகாரத்திலே கூடும் நம்முடைய வாழ்க்கையிலே குறையும் கடிகாரத்திலே மணி கூட கூட வாழ்க்கை குறைந்து கொண்டே போகும் மணிகள் சேர்ந்து நாட்கள் ஆகும் போது நாட்கள் காலண்டரிலே கூடிக்கொண்டே போகும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அங்கிருந்து குறைந்து கொண்டே வரும் இருக்கிற காலம் கொஞ்ச காலம் இந்த இருக்கிற காலத்திலே ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமானால் முகமது சல்லா அலிசலம் எந்த வழியை தந்துவிட்டு போனார்களோ அந்த வழியிலே நடந்தால் இந்த உலகத்திலே ஆகப்பெரிய சாதனை அதுதான் அதனுடைய அடிமையாக இருந்து முகமது சல்லா அலிசனுடைய உம்மத்தியாக இருந்து அவர்கள் காண்பித்த வழியிலே அணுவும் பெறலாமல் ஒரு மனிதன் நடப்பானையானால் அது குடும்ப சாதனை மட்டுமில்லை ஊர் சாதனை மட்டுமில்லை உலக சாதனை மட்டுமில்லை பேராசிரியர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது பதிமூணு வருட காலம் இந்த உலகத்திலே ரசூலுல்லாய் சல்லாசம் சாதித்த சாதனை சொன்னார்கள் அந்த பதிமூணு வருட கால சாதனை என்று சொன்னது கூட சுலகே உதய்பியா உடைய ஆறு வருஷத்தையும் கழித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதுவும் யுத்தமாகத்தான் கழிந்தது சுலக உதய்பியாவுக்கு பிறகுள்ள காலம்தான் ஆறு வருடத்தை கழித்துக் கொண்டு பதிமூன்று வருடத்திலே ஏழு வருட காலம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உலகத்திலே உலகத்திற்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தும் அரசுகளுக்கு கடிதங்கள் அனுப்பியும் உலகம் முழுவதும் தீ பரப்புவதற்குரிய வேலைகள் செய்ததும் அந்த ஏழு ஆண்டு காலம்தான் அவர்கள் ஏழு ஆண்டு காலம் நமக்கு காட்டி காண்பித்த வாழ்க்கையை நாம் எடுத்து நடப்போமையானால் எங்கிருந்து எடுத்து நடக்க வேண்டும் இரவு முதல் பகல் வரை பகல் முதல் இரவு வரை காலை முதல் மாலை வரை தலை முதல் கால் வரை பிறந்து கண் விழித்தது முதல் இறக்கும் போது கண்மூடும் வரை என்ன காரியம் செய்ய வேண்டியது வந்தாலும் சோதரர்களே நண்பர்களே இதிலே மார்க்கம் என்ன சொல்லுகிறது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ரசூல் என்ன சொல்லுகிறான் இதை பார்த்து என்பது இருக்கிறதே உலகத்திலே இதற்கு மாபெரிய வீரம் வேண்டும் பேசுவதற்கு அல்லது அதை வெறும் சொல்லுவதற்கு அதற்கு ஒரு பெரிய வீரம் தேவையில்லை சாதாரணமாக நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு யாரும் அதை வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தாடி வைப்பதற்கு மார்க்கம் சொல்லுகிறது என்ற காரணத்தினாலே தாடி வைக்க வேண்டுமானால் அதற்கு சில சமயங்களிலே குடும்பத்திலே மிகப்பெரிய போராட்டம் தாடி என்னவோ சாதாரண ஒரு முடிதான் தாடி வைப்பதற்கு ஒரு பெரிய சிரமமும் இல்லை எந்த பெரிய வேலையும் இல்லை சிறைக்கிறதுக்குத்தான் வேலை வைக்கிறதுக்கு ஒண்ணு வேலை செய்ய வேண்டியதில்லை இதுக்குதான் வேலை செய்யணும் செவனோக்கிறா காயிருச்சா இல்லையான்னு பார்க்கணும் காலையில் ஏழு மணி ஆடவுடனே முதல்ல போய் நின்று பார்க்கணும் அப்புறம் செய்யணும் இதெல்லாம் வேணும் அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் செய்ய விடாம போயிட்டா எங்கேயாவது போய் கூட்டத்தில் உட்கார்ந்தா அப்படியே தடை பார்த்துக்கிறார் அப்படி அவர் குத்துது இது என்ன செய்யுது தெரியுங்களா இங்க குத்தல அவருடைய இதயத்திலே குத்துகிறது வலிக்கிறது ரோட்ல போற அவ்வளவு பேரும் அவரைத்தான் பார்க்கறதாக அவருக்கு நினப்பு ஊரில் இருக்கிற அவ்வளவு பேர் எங்கேயாவது கூட்டத்தில் போயிருக்காங்க எல்லாரும் இவருடைய முகத்தை தான் பார்க்கிறதாக இவருக்கு ஒரு நினைப்பு சகோதரர்கள் இந்த முடி இருப்பதோ இல்லாமல் இருப்பதோ அழகில்லை முகமது சல்லாசனுடைய வழிக்கு பெயர் அழகு ஒன்றை ஞாபகத்தில் வையுங்கள் அழகு என்றால் எது முகமது சல்லா அலிசல்லம் ஆண்களுக்கு எந்த எந்த செயலை சொன்னார்களோ ஆண்களுக்கு அழகு பெண்களுக்கு எந்த செயலை சொன்னார்களோ அது பெண்களுக்கு அழகு தாடி வைப்பது அழகா எடுப்பது அழகா இது கேள்வியே இல்லை முகமது சல்லா அலிஸ்லம் சொன்னதற்கு பெயரான பெண்கள் அரைகுறை ஆடை அணிவது அழகா அங்கங்கள் வெளியே தெரிந்து அது பங்கங்களாக மாறுவதற்கு பெயர் அழகா இல்லை உடலனைத்தையும் மறைத்து மூடி தன்னை வெளிக்காட்டாமல் வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்வதற்கு பெயர் அழகா என்றால் முகமது சல்லா செல்லம் என்ன சொன்னார்களோ அதற்கு பெயர் அழக நான் இதையும் கூட குறிப்பிட விரும்புகிறேன் பெண்கள் வெளியே போகலாமா போகக்கூடாத தேவைக்கு போகலாம் எது தேவை எது தேவையில்லை அதற்குத்தான் அர்த்தம் பார்க்க வேண்டும் வெளியே போனால் எப்படி போக வேண்டும் தன்னை தன்னுடைய அலங்காரத்தை தன்னுடைய அலங்காரம் அடுத்தவர்களுக்கு கவர்ச்சியாக இல்லாத வகையிலே போக வேண்டும் அப்படி தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது தான் கவர்ச்சியாக தெரியக்கூடாது இவ்வளவுதான் புர்கா போடணுமா பருதா போடணுமா துப்பட்டி போடணுமா போடக்கூடாதா இது துப்பட்டி போட்டாதான் கவர்ச்சி வரையும் துப்பட்டி போடணும் இல்ல துப்பட்டியே கவர்ச்சி ஆகும் என்றால் நிறநிறமான துணிங்க துப்பட்டி கருப்புல வாங்கினா கூட கருப்புலையும் அதுக்கு என்னென்ன பேருங்க எனக்கு ஞாபகம் வரல எனக்கு அவ்வளவுதான் இல்லை அதுக்கு என்னவோ பேர் சொல்றாங்க சைனா சில்க்குன்றாங்க முந்தி இப்ப அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல ஒரு மீட்டர் சாதாரண ஜுப்பாக்கு துணி வாங்கினா கூட அறுபது எழுபது ரூபாயில வாங்கலாம் புருக்காக்கு துணி வாங்கினா மீட்டர் இருநூறு ரூபாய் போடுகிற துப்பட்டியே அழகானால் அதை விட இன்னொன்னு இருக்குங்க இங்க எப்படி தெரியாது நான் திண்டுக்கல பார்த்தேன் ஒரு துப்பட்டியில ஒரு துணியை போட்டுக்கிட்டு இதை இப்படி மேல போட்டு அது தூக்கி அப்படி மேல போட்டு இங்கேயும் ஓப்பன் அங்கேயும் ஓப்பன் இது எதுங்க துப்பட்டி கேரளாக்காரங்க வேட்டி கட்டின மாதிரி எல்லாம் கட்டியிருப்பாங்க மடிச்சு கட்டியிருப்பாங்க அப்புறம் எதுக்கு வேட்டி பாதி அக்கால் டவுசர் போட்டா போதுங்க சகோதரர்களே பெண்கள் தங்களை மறைத்திருப்பதற்கு பெயர் அழகு ஆண்கள் தங்களுடைய அழகாக எதை கருத வேண்டும் முகமது ரசூல்லாய் சல்லாஹன் முகம் எப்படி இருந்ததோ அவர்களுடைய தலை எப்படி இருந்ததோ அவர் இப்ப தலையில முடி வைக்கிறது ரொம்ப பேர் சொல்லலாம் தலையில முடி வைக்கணுமா வேணாமா ரசூலுல்லாய் சல்லாஸ் வைத்திருந்தார்கள் வைக்க வேண்டும் அவர்கள் எப்படி வைத்தார்களோ அப்படி வைக்க வேண்டும் அவ்வளவுதான் வைத்த பிறகு அதை சீவிக் கொள்வதிலே தவறில்லை அதற்கு என்னை தேய்க்க வேண்டும் மன்கானலகு ஷாரும் பல்யுக்குரிமுகு யாருக்கு தலையிலே முடி இருக்கிறதோ அவர்கள் அதை கௌரவப்படுத்தட்டும் அதுக்கு என்ன தேய்ப்பீங்களோ தேய்க்க மாட்டீங்களோ அதை கௌரவமா வைங்க என்ன அர்த்தம் பரட்டியா இருக்காதீங்க அசிங்கமா இருக்காதீங்க அலங்கோலமாக இருக்காதீங்க கோலம் அழகாக இருக்கட்டும் என்பதுதான் அதற்கு நீங்க முடி தேய்ங்க என்ன தேய்ங்க தேய்க்காம அது வேற விஷயம் அழகாக இருக்கணும் அசிங்கமாக இருக்கக்கூடாது பரட்டியாக இருக்கக்கூடாது மன்கானலகு ஷாரன் நான் மதுரசால சொல்றது ரசூல்லா முடி வைக்கத்தானே சொல்லி இருக்கிறாங்க மதுரசால எல்லாரும் சொல்லுவாங்க ரசூல்லா அப்படி சொல்லல முடி வச்சா இக்ராம் பண்ணுங்க முடி வைக்கலன்னா இல்ல மன்கானலகு ஷாருன் யாருக்கு முடி இருக்கிறதோ வச்சு வச்சிருக்கிறாங்களோ வச்சிருந்தா இக்ராம் செய்யுங்க வைக்கல முடிய வைக்கல வைக்கலன்னா அதை பத்தி ரசூல்லா ஒண்ணு சொல்ல அதனால வைக்காம இருக்கலாம் வைக்கவும் செய்யலாம் அப்படின்னு அந்த அதிசிலே தெரியும் சில பேர் இந்த அதிசி முடி வைக்கணும்னு ஆதாரம் எடுக்கிறாங்க அங்க வைக்கணும் இல்ல லகு யாருக்கு இருக்குமோ அவர்களுக்கு ஒரு அர்த்தம் அது முடி வச்சா இன்னொரு அர்த்தம் யாருக்கு தலை வழுக்கையா இருக்குதோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை மண் காணல உஷாரு தலையில முடி இருந்தா தான் இந்த பேச்சு தலையே வழுக்கையா புட்பால் கிரவுண்ட் மாதிரி என்ன பிரச்சனை இல்லை மண் காணல உஷாருன்னு முடி இருந்தா முடி இல்ல அத சொட்டைன்னு சொல்லுங்க வழுக்கைன்னு சொல்லுங்க மொட்டைன்னு சொல்லுங்க ஏதாவது இருக்கும் மொட்டைக்கு அறுத்த வேற வழுக்கைக்கு தனியா அறுத்த வேற சொட்டைக்கு அறுத்த வேற ஆக ஏதோ தலையில முடி இல்ல பிரச்சனை இல்லை தனது முடி வைப்பது அழகா எடுப்பது அழகா முகமது ரசூலுல்லாய் சொன்னதற்கு பெயர் அழகு அவர்களே நாம் எல்லாம் உலகத்திலே வாழ்கிறவர்கள் உண்மையிலே நமக்கு மறுமையை பற்றி தெரியாது அவருக்குள்ள என்ன நடக்கிறது தெரியாது அவருக்கு பிறகுதான் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது அண்ணா சுன்னியாமுன் பைதா மாத்து பந்தபகு மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே மரணிக்கிறார்களோ அங்கேதான் விழிக்கிறார்கள் உறக்கத்திலிருந்து விழிக்கிறார்கள் ஒன்று மலக்குகளுக்கு பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறார்கள் என்று விழிக்கிறார்கள் மலக்கு வந்து மூணு கேள்வி கேட்பாரு பாருங்க மூணே கேள்விதான் அதுவும் கேள்வியும் கொஸ்டின் அவுட் ஆயிருச்சு கொஸ்டினும் அவுட் ஆயிருச்சு பதிலும் அவுட் கொஸ்டினும் அவுட் தொடர்பு கஷ்டம் இல்லை ஆனால் கபரில யார் சொல்லுவார்கள் தெரியுமா உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் அதற்கு யார் பதில் சொல்ல முடியும் யார் அல்லாவை இறைவனாக ஏற்று அவன் சொன்னபடி வாழ்ந்தார்களோ அவர்களுடைய இதயத்திலிருந்து இறைவன் என்ற பதில் வரும் மூளையிலிருந்து வராது உலகத்துல வர்றதெல்லாம் மூளையிலிருந்து வருது இப்ப நான் பேசுறேன்னு சொன்னா எல்லாம் என்னுடைய மூளையிலிருந்து வருது இதயத்திலிருந்து வர்றதில்லை கொஞ்சம் இதயத்திலிருந்து வரும் பாக்கி நான் படிச்சு வச்சிருக்கிறேன் அதனால வரும் நாங்க இதுக்கு அடிக்கடி நான் உதாரணம் சொல்றது தகப்பனார் சொன்னார் மகன்கிட்ட வீடிய தொட்டா உதப்பேன் வீடிய தொட்டா உதப்பேன் சிகரெட் தொட்டா உதப்பேன் எப்படி சொல்றாரு இவர் வாயில சிகரெட் இவர் வாயில சிகரெட் மன சொல்றார் சிகரெட் குடிச்சா இல்லை சிகரெட் குடிச்சா இல்ல சிகரெட் தொட்ட கைய முடிப்பேங்கிறார் இவர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே சிகரெட் கெட்டதுன்னு இவருடைய மூளையால் தெரிந்து வைத்திருக்கிறார் சிகரெட் வேண்டும் என்று இவர் இதயத்தால் உணர்கிறார் இதயம் என்பது வேறு மூளை என்பது வேறு உலகத்தில் எல்லோரும் மூளையை வளர்க்க செல்கிறார்கள் மூளை வளர்ந்து கூட அறிவு வளராம இருக்கலாம் மூளை வளர்றது வேற கல்வி வளர்றது வேற அறிவு வளர்றது வேற இதயம் சீர்படுவது என்பது வேறு இதெல்லாம் வேற வேறு ஆனால் உலகத்தில் பொதுவாக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதே அவருடைய மூளையில ஏற்ற வேண்டியதெல்லாம் முதுகுல முதல்ல ஏத்தணும் மூளையில எதை எதை ஏத்தணுமோ அது முதுகு வழியா தான் ஏத்துறாங்க இவன் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் நாட்டிலே நிமிர்ந்து நிற்க முடியாமல் இப்பொழுதே குனிந்து விடுகிறான் அவன் பொதி சுமக்கிறவனாக ஆகிறான் இப்பதான் ஏதோ ஒரு நாட்டுல ஒரு பத்திரிகையில படிச்சேன் ஏதோ ஒரு நம்முடைய மாநிலத்தில் அதாவது எல்கேஜியா இருந்தா ஒன்றரை கிலோ தான் இருக்கணும் யுகேஜியா இருந்தா ஒன்னே முக்கால் கிலோ ரெண்டு கிலோ இவ்வளவுதான் இருக்கணும் அதுக்கு மேல புஸ்தகத்துக்கு கிலோ கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு ஆனா அந்த ஒரு கிலோ ஒன்றரை கிலோ என்ன இருக்கும் அது பார்க்கணும் அதுவே உண்மையான அறிவு இருக்கிறதா இல்லையா சோதர்கள் உண்மையான அறிவு என்பது இருக்கிறதே அது மூளைக்கு வந்து இதயத்திலே ஒரு ஈர்ப்பையும் ஒரு லயிப்பையும் ஒரு கவர்ச்சியையும் அது உண்டாக்குவேயானால் அந்த இதயத்தை செயல்பட தூண்டுவானால் அதற்கு பெயர் கல்வி இல்லையானால் அதற்கு பெயர் கல் பெயர் என்னவோ கல்வியாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்கு உதவுகிற கல்வியாக இருக்கலாம் அதாவது ரசூல்லா துவா செய்யும் போது அல்லாஹும் இன்யாசலுக்கு நாஃபியான் பலன் தருகிற கல்வி எனக்கு கொடு அல்லாஹும் இன்யாசலுக்கு மின் பலன் தராத கல்வியை விட்டு பாதுகாத்துக்கொள் கல்வியிலே இரண்டு இருக்கிறது எனவே இதயத்தை பக்குவப்படுத்துகிற அந்த கல்விதான் தேவை இதயத்தை சரியாக்குகிற அந்த கல்விதான் தேவை அந்த வகையிலே அல்லாஹுதான் என்னுடைய ரப் என்று இதயத்திலே இருக்குமானால் அவரிலே மலக்கு வருவதற்கு கேட்பதற்கு முன்னாலேயே அந்த பதில் வாயிலிருந்து வந்துவிடும் இல்லை நாம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தால் மூளையால் அது கபரிலே வாயிலே வராது ஆனால் இந்த கபரிலே என்ன நடக்கும் பிறகு மைஷார் மைதானத்திலே என்ன நடக்கும் சிராத்திரம் சட்டமிலே என்ன நடக்கும் மீதான என்ற தராசிலே என்ன நடக்கும் அல்லாவுக்கு முன்னாலே கேள்வி கிடக்கும் போது என்ன நடக்கும் இதுவெல்லாம் இந்த உலகத்திலே யாருக்குமே சொல்ல தெரியாத சோதர்களே அவர்கள் செவ்வாய்க்கு போய் வரலாம் அதற்கு மேலே அவர்கள் புளூட்டோ வரை போய் ஆராய்ச்சி எல்லாம் செய்யலாம் ஆனால் சோதர்களே இந்த நாலடி ஐந்தடி கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை யாராலும் ஆராய்ச்சி செய்ய முடியாது அதை சொன்னார்கள் என்றால் நம்முடைய முகமது சல்லா அலிஸ்லம் தான் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து சொன்னார்கள் ஒரு ஊர்ல இப்படி கபரில் கேள்வி கணக்கு அஜர்த்து பேசிட்டு போயிட்டாராம் சில பேருக்கு இளைஞர்களுக்கு கொஞ்சம் அதாவது இருக்கும் மூளை இருக்கும் ஆனா பெருமூளை பெருமூளை இருக்க வேண்டிய இடத்துல சின்னதும் சின்னது இருக்க வேண்டிய இடத்துல பெருசும் கொஞ்சம் லெப்ட் ரைட் மாறி இருக்கும் அவ்வளவுதான் பார்வேட்ல போறது ரிவேட்ஸ்ல போய்கிட்டு இருக்கும் மூளையெல்லாம் நல்ல வேலை செய்யுது இன்னைக்கு நிறைய பேர் பாக்குற இளைஞர்களை நல்ல நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க நேற்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போனேன் அந்த பையன் மூணாவது படிக்கிற பையனா இருக்கும் ஒருத்தன் அண்ணன் ஒருத்தர் தம்பி மூணாவது நாலாவது படிக்கிற பையனா இருக்கும் ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து தொழுதானுங்க தொழுகும் போது அந்த ரெண்டு பேரும் விரலாடிக்கிட்டே இருந்தான் ஒரு அஜர்த்து பெரிய அஜர்த்து சொன்னார் நேற்று சொன்னார் விரலாடிக்கிட்டே இருந்தான் இவருக்கு எரிச்சு வந்துருச்சு நமக்கு விரலாட்டினா பூரா அல்ல ஞாபகம் மறந்துடும் விரல் ஞாபகம் தான் இதுவும் நமக்கு என்ன தேவை எவன என்னத்தை ஆட்டுட்டு போற விரலாட்டினா என்ன அவன் கையாட்டினா என்ன நம்ம தொழுகையில் அல்லாவத்தான நினைக்கணும் தொழுகும் போது இவங்களை நினைக்க வேண்டிய அவசியம் நமக்கும் இல்லை சரி ஏதோ நினைச்சிட்டு போட்டோம் தொழுது முடிஞ்ச பிறகு எனக்கு கேட்டார் அந்த பையன் பக்கத்தில் இருக்க மூணாவது பிடிப்பான்னு சொல்றாரு ஏப்பா தொழுகையில் விரட்டல ஆரம்பிச்சு அவன் அவன்கிட்ட கேட்டானா அஜித் கேட்கிறாரு ஏண்டு கேட்கிறாரு அகமதுல இருக்குதுன்னு சொல்லியிருந்தான் முஸ்லத் அகமது அவனுக்கு அது தெரியல முஸ்லிம் தெரியல அகமதுல இருக்குதுன்னு சொல்லிருந்தான் இதான் அகமதுல இருக்குதுன்றான் கலீல் அகமதா வேற அகமதா தெரியல இவருக்கு அப்படியே பெரிய என்ன ஆயிருச்சு அதிர்ச்சி அடைவோ அப்படியே உட்கார்ந்துட்டான் என்னடா நம்ம மிஸ்கார் சொல்றதுக்கே கஷ்டப்படுறோம் புகாரின்னு சொல்ல கஷ்டப்படுறான் இவன் அகமதுன்னு சொல்றானே மூணாவது தான் படிக்கிறவனா இருக்கான் சரி எதுக்கும் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன தொழில் ஆரம்பிச்சா இவரும் தொழில் தொழுதாரம் இவர் சொன்ன தொழில் திரும்பி பார்த்தா ரெண்டு பேர்த்த காணாம போயிட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சின்ன பையனுக்கு கூட இவ்வளவு வேலை செய்து முஸ்லிம் அகமதுல இந்த ரிவாயத்திற்கு சொல்ற அளவுக்கு வேலை செய்து ஆனால் வேலை விவேசா போகும் அவ்வளவுதான் மூளை எல்லாம் இருக்கு மூளை இருக்கிறது வேற அது ஒழுங்கா வேலை செய்யறது வேற மூளை திருடனுக்கு எவ்வளவு மூளைங்க ராத்திரில வந்து வீட்டுல திருடி போறானே அவனுக்கு எவ்வளவு மூளை இருக்கணும் ராத்திரில முதல்ல தெருவில் நடக்கிறதுக்கு நமக்கு பயம் சபைபராத்துல கூட கபிரிஸ்தான்ல போய் பாத்தியா ஓதுறதுக்கு முதல்ல பேசுமாம தான் மோதி நேரத்தை அனுப்புறது அதாவது அடிக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் பேசுமாம் போனா முதல்ல அவர் போட்டு மோதினாரு அப்புறம் பேசுமாமு இதுக்கெல்லாம் பாதுகாப்பா செக்ரட்டரி முத்தவல்லி எல்லாம் கூட போகணும் அதுக்கு பின்னாலதான் ஊர் ஜனங்கள்லாம் வருவாங்க இந்த நாலு பேர் தப்பிச்சா உள்ள போய் பாத்தி அவதரது இல்லாட்டா அப்படி இந்த முடிவோட தான் போறாங்க நமக்கு ராத்திரில நடக்கவே பயம் அவர் ராத்திரில துணிஞ்சு வந்து நம்ம வீட்டுக்கு மேல ஏறி கதவை திறந்து உள்ள வந்து நாம படுத்திருக்கிற பெட்ரூம்ல ஒரு திருடன் பேட்டி எடுத்திருக்கிறாங்க அவன் பேட்டியில சொல்றான் இப்ப நிறைய விஷயம் தேவையில்லது ஆனால் அவன் சொல்றான் அதாவது ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டால் ஒரு ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டால் பீரோ வேணும் வீரசாய் வேணும் இல்லையா வீரசாவி வேணும் எப்படி திறக்கிறது பீராவ பீரோ வேணும் வீரசாவி சாவி எங்க இருக்கும் பீரோ மேல இருக்கும் இல்ல தலையணைக்கு அடியில் இருக்கும் சில வீட்டுல மெத்தைக்கு அடி இருக்கான் சொல்றான் நீ யோசிச்சு பாருங்க நம்ம எங்க வைப்போம் பீரோ அங்கதான் வைப்போம் அவனுக்கு நம்மளை விட நல்லா தெரியும் பீரோ எங்க இருக்கு இல்லாட்ட அவன் திருட்டு தொழிலுக்கு வந்திருக்க முடியாது என்ன ஒரு தைரியம் இருந்தா நாம பக்கத்துல உள்ள படுத்திருக்க நம்ம பெட்டுக்கடி இருந்து சாவி எடுத்துட்டு போய் அந்த பீரோவை திறந்து அதுல என்னெல்லாம் இருக்குன்னு அவன் எல்லாம் கணக்கு பார்த்து தனக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு வேண்டாத விட்டு போறான்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு மூளை வேலை செய்யணும் சோதரர்கள் அமெரிக்காவில் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஏதோ மூளை கண்காட்சி நடந்துச்சான் ஒரு பெரிய கொள்ளைக்காரனுடைய மூளை ஒன்னே முக்கால் கிலோ இருந்துச்சான் சாதாரண மூளை முக்கால் கிலோ ஒரு கிலோ அவ்வளவுதான் இருக்கும் நமக்கு அது என்ன இருக்குன்னு தெரியாது அதனாலதான் இருக்கும் ஆனா அந்த கொள்ளக்காரனுடைய மூளை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது கிராம் இருந்ததாக ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் படிச்சேன் கொள்ளக்காரனுக்கு தான் மூளை அதிகமா இருக்கும் திருநனுக்கு மூளை அதிகமா இருக்கும் ரவுடிக்கு மூளை அதிகமா இருக்கும் இல்லைங்கிறது இல்லை மூளை அதிகமாக இருப்பது அந்த மூளை அல்லாவுக்கு தாதியாக இருப்பது அல்லாஹ் சொன்னதை பின்பற்றி நடக்கக்கூடியதாக இருப்பது முகமது சல்லா அலிசலம் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதற்காக மூளையை பிரயோகிக்கக்கூடிய தைரியசாலியாக வீரனாக பலசாலியாக இருப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை சவரி எனவே ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லா சொல்லிக் கொடுத்த இந்த உலகத்தை நமக்கு சொன்னார்கள் ஆகரத்திலே இதுவெல்லாம் நடக்கும் என்று இந்த உலகத்திலே எல்லா ஆராய்ச்சியும் செய்யலாம் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துக்கு அருகிலே போகலாம் பசிபிக் மகாசமுத்திரத்துடைய வயிற்றிலே என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்யலாம் ஆனால் கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை முத்தான முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை தவிர வேறு யாராலும் இந்த உலகத்தை சொல்ல முடியாது இரண்டு வழக்கில் வருகிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் சோதர்களே இதற்குள்ள தயாரிப்பு அவர்கள் சொன்னார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும் சொன்னால் தான் அதற்கு பெயர் அது சொன்னதை கேட்டு நடந்தால் அதற்கு பெயர் தான் அறிவு அதற்கு பெயர் தான் வீரம் இல்லையானால் மனிதனுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது உலகத்திலே இழப்பு பேரிழப்பு தான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் என்று அதுதான் நடந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் அவர்கள் உதாரணம் என்று சொல்ல விரும்புகிறேன் நாம் உண்மையான வாழ்க்கை ஆகரத்துடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இல்லை ஆகரத்துடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு தாய்மார்களே ஆகரத்துடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு இந்த தயாரிப்பு செய்து கொண்டு ஆகரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா நாம் அந்த விஷயத்திலே ஜீரோ கபரில வைக்கப்பட்டதற்கு பிறகு எல்லாம் ஒரு பாத்தியா ஓதனா முடிஞ்சு போயிடும் மூணு பாத்தியா இருக்கு எங்க ஊர்ல நாலு பாத்தியா இருக்கு ஒண்ணு கபரிலே ஓதிட்டு வந்துருவாங்க இதோட என்ன அர்த்தம் ஒன்னே நாலு ஒரு பங்கு கல்வியாச்சு கை கல்வியாச்சு பெரிய பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு பாத்தியா பாதி கழுவியாச்சு வீட்டுல போய் நின்று ஒரு பாத்தியா முக்காவாசி கழுவியாச்சு அங்க உட்கார்ந்து ஒரு பாத்தியா ஓதிட்டு அஸ்லாம் அலைக்கும் போங்க உங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல இதோட அவர் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு விட்டா எப்ப நினைப்போம் மூணாவது நாள் மூணாவது நாள் விட்டா எப்ப நினைப்போம் ஏழாவது நாள் மூணு த்ரீ பிளஸ் ஒன் போர் அந்த மூணு நாலு மூணு ஏழு ஏழை விட்டா அங்க நாற்பது தான் பல ஊர்ல இது கடையில் நினைக்கிறதே இல்ல எல்லாம் போயிடுவாங்க நாற்பதை விட்டா அடுத்த வருஷம் அதுவும் முதல் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வீட்டுக்காரருக்கு யாவும் இருக்கும் சில ஊர்ல அடுத்தடுத்த வருஷத்துக்கு அஜத்துக்கு யாவும் இருக்கும் அது போய் சொல்லிட்டு வருவாரு நாளைக்கு உங்க அத்தாவுக்கு பாத்தியா இருக்குது அப்படிங்களா அப்ப சரி வந்துடுறீங்களா காலையில பத்து மணிக்கு வந்துருங்க ரைட்டு ஓகே வீட்டுக்காரருக்கு யாருமே இருக்காது இப்ப சொல்லுங்க உங்க ராதாவுக்கு பாத்தியா வர்றாங்களா உங்க ராதாவுக்கு பாத்தியா அத்தாவுக்கே ஓத மாட்டாங்க சரி வீட்டுல ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு பிறகு ராதாவுக்கு எங்கிருந்து ஓதுறது ராதா மௌத்தாக்கலையா அவருக்கு பாத்தியா தேவையில்லையா இல்ல சோதரர்கள் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கவர்ல வச்சதோட கால் கால்வாசி கழுவிட்டாங்க வெளிய வந்தா அறவாசி கழுவிட்டாங்க வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல முக்கவாசி கழுவிட்டாங்க வீட்டுக்குள்ள வந்தா பூரா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை ஆகவே நாம் அந்த விஷயத்திலே ஜீரோ சைபர் ஒரு சைபர் கூட இன்னொரு சைபர் போட்டான் என்ன மரியாதை ரெண்டு சைபருக்கு என்னங்க மரியாதை இன்னொரு சைபர் போடுங்க இன்னொரு சைபர் போடுங்க பத்து சைபர் போடுங்க என்ன மரியாதை வரும் டைம் வேஸ்ட் எவன் வேஸ்ட் மை வேஸ்ட் இங்க் வேஸ்ட் ஆனால் அந்த பத்து சைபருக்கு முன்னாலே ஒரு ஒன்னு போட்டுட்டா சைபருக்கு எல்லாம் மரியாதை வந்துடும் நான் எல்லாம் சைபர் முகமது ரசூல் ஒன்று அவர்களோடு நாம் இணைந்து கொண்டால் இந்த ஜீரோக்களுக்கு மதிப்பு வரும் இல்லையானால் கடைசி ஒரு சைபர் அல்ல இருநூறு கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் இருந்தாலும் சரி முன்னூறு கோடி இருந்தாலும் சரி அது முன்னூறு கோடி சைபர் அந்த சைபருக்கு முன்னாலே முகமது சல்லா செல்லம் என்ற ஒருவர் இருப்பார்களே ஆனால் இந்த முன்னூறு கோடிக்கு மதிப்பு இருக்கிறது இல்லையானால் முன்னூறு கோடியும் முன்னூறு சைபர் தான் ஒன்றுமில்லை சொல்லுங்கள் எனவே வாழ்க்கை வாழ வேண்டுமானால் முகமது சல்லா சொன்னபடி வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் முகமது சல்லா சொன்னபடி வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால் முகமது சல்லா அலி சொன்னபடி இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுங்களா என்ன கொண்டிருக்கிறது நிறைய சம்பாதிக்கிறோம் சரி வீடு கட்டணும் சரி எல்லாம் பர்னிச்சர் வாங்கணும் வீடு கட்டின பிறகு கடன் வாங்குறதே பர்னிச்சருக்கு தான் முக்காவாசி வீடு கட்டின பிறகு பெரிய வீடு கட்டினா அதுக்கு பிறகுதான் பெரிய செலவெல்லாம் வரும் எவ்வளவு பெரிய வீடோ அவ்வளவு பெரிய செலவு அதுக்கு பின்னால் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டினுடைய பாதுகாப்புக்கும் பெரிய முயற்சிகள் தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கும் இப்ப இவர் என்ன செய்யறாருங்க நாற்பது வயசுக்கு பிறகு அல்லது முப்பது வயசுக்கு பிறகு வீடு கட்ட ஆரம்பிச்சு வெது வெதுவா கட்டி ஐம்பது வயசுல முடிச்சு முடிச்சாலும் இந்த புருஷ பஞ்சாதியோட தகராறு முடிஞ்சிருக்காது நான் சொன்னேன் அங்க கதை வைக்க சொல்லி வீட்டுல நுழையும் போதெல்லாம் மகராசி சொன்னோம் நான் சொன்னேன்ல நான் கதை வைக்க சொல்லி உன்கிட்ட சொன்னேன்ல அட வீடு அதை தெரிவித்தா அடுத்த நேரம் தொழுதுட்டு வந்த உடனே நான் சொன்னேன்ல கதை வைக்க சொல்லி சொன்னேன்ல என்ன செத்து உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கட்டின வீட்டுல தெரியுமான்னு கேட்காதீங்க எல்லா வீடும் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி தானே வாழ்க்கை பூரா இது நடந்துகிட்டே இருக்கும் அதற்கு கஷ்டப்பட்டு மறுபடியும் அதை அலங்கரிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் இரவு பகலாக சம்பாதித்த பணத்தை எல்லாம் போட்டுவிட்டு கடனும் வாங்கி போட்டுவிட்டு தன்னுடைய கேபிட்டலில் இருந்து கூட போட்டுவிட்டு சம்பாதிக்க முடியாமல் திணறி வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் ஐம்பது வயசாச்சு இன்னும் கஷ்டப்படுறார் அறுபது வயசாச்சு இன்னும் கஷ்டப்படுறார் வெயில்ல கழுரில மழையில சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு இன்னும் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் எந்த நினைப்புல நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டா சுகமா இருப்பேங்கிற நினைப்புல கஷ்டப்பட்டு அந்த சுகமா இருப்பேன் சுகம்ங்கிற சுகம் தான் கிடைக்குமே தவிர சுகமா இருக்க போறது இல்லை நான் சுகமா இருப்பேன் நினைக்கிற சுகம் என்ன கிடைக்கும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் அதான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது நான் சுகமா இருப்பேன் எப்போ அதுக்குள்ள மூத்து வந்துடும் நான் சுகமா இருப்பேன் கடையில போய் காலையில என்னங்க சில ஊர்ல பாக்குறோம்ல சில கடைகளுக்கு மூடியே இல்லை சட்டரே இல்லை கதவே இல்லை twenty four hours working hours தான் இவரும் காலையில ஆறு மணிக்கு போங்க அப்பதான் பதிர் தொழில போறோம் பால் சூடா இருக்குது டீ சாப்பிட்டு போலாம் அப்ப அவர் எத்தனை மணிக்கு பால் வாங்கியிருப்பாரு சரி எத்தனை மணி வரை கடை இருக்கும் நைட் டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நீ எப்ப வேண்டாலும் வாங்க காலையில் ஆறு மணி அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சவர் ராத்திரி பத்து மணி வரைக்கும் எப்பதான் போய் தூங்குவாரு எப்ப போய் சாப்பிடுறாரு தெரியாது ஆனால் இவ்வளவு கஷ்டப்படுறாரு எந்த நினைப்பில நான் சுகமாக இருப்பேன் என்ற நினைப்பில சுகம் இருக்குமே தவிர உண்மையில உலகத்துல யாரும் சுகமா இருக்கவே முயற்சி பண்றது இல்ல எல்லாம் போட்டு வச்சுட்டு வீட்டை கட்டிட்டு வீட்டுக்கு வாட்ச் வேணா இவர் இருப்பார் வீட்டை கட்டிட்டு எல்லாம் யோசிச்சு பாருங்க நான் சும்மா விளையாட்ட சொல்லல எல்லாம் நிறைய இடங்கள்ல பார்த்து தெரிஞ்சு அனுபவிச்சு நான் சொல்றேன் வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள நம்ம வாட்ச்மேன் சோதர்களை தேவையில்லை சோதர்களை உலகத்தில் இருக்கிற காலத்திலே சுகமாக இருக்க வேண்டுமானால் நான் சொல்லவில்லை அல்லா சொல்லுகிறான் அல்லா நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள் யார் சித்தையங்கோட்டை மக்கள் மக்கள் மட்டுமல்ல இந்த சித்திரைவு மக்கள் மட்டுமல்ல இந்த சிறு உலகத்திலே இருக்கிற அவ்வளவு பேரும் கேட்டுக்கொள்ளுங்கள் வந்தவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் வரப்போகிற அத்தனை பேரும் உலகமே காது திறந்து கேட்டுக்கொள் அலா என்ற வார்த்தை சாதாரணமானது இல்லை அதிலும் குரானிலே சொல்லப்பட்ட வார்த்தை லவஹ மஹூதிலிருந்து வந்தது கயாமத்து வரை இருக்கக்கூடியது லவஹ மஹூதிலிருந்து வந்தது கயாமத்து வரை இருக்கக்கூடியது உலகத்திலே யார் வந்தாலும் சரி எந்த மேலாவி வந்தாலும் சரி எந்த விஞ்ஞானி வந்தாலும் சரி எந்த விஞ்ஞானி வந்தாலும் சரி யார் உலகத்திலே வந்து கொண்டே இருக்கட்டும் குரான் சொன்னது இருக்கின்றதுதான் அது மறுபரிசீலனைக்குரியதல்ல அது மறு தீர்ப்புக்குரியதல்ல ஒரு தீர்ப்பு தான் ஒரே தீர்ப்பு தான் மாறாத தீர்ப்பு அதற்கு எந்த கோட்டம் கிடையாது அப்பீல் செய்வதற்கு எந்த இடத்துக்கும் போய் அது மாற முடியாது குரான் சொன்னது உண்மை அதுதான் உண்மை அதுவே உண்மை அதற்கு மாறான அத்தனையும் பொய் அப்படிப்பட்ட உண்மை எனவே அல்லா சொல்லுகிறான் அல்லா நன்றாக காது திறந்து கேட்டுக்கொள் நான் முடிக்க போறேன் நன்றாக காது திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள் பிதிக்கரில்லாகி அல்லாஹனுடைய திக்கரை கொண்டுதான் இங்க அல்லாவுடைய திக்கர் என்பதற்கு ஏராளமான விளக்கம் இருக்கிறது மொத்தமாக சேர்த்து செல்வதானால் அல்லாவுடைய நாமத்தை வாயாலும் மனதாலும் இதயத்தாலும் அறிவாலும் மூளையாலும் சிந்திப்பதோடு அவன் சொன்னபடி நடப்பது அத்தனையும் சேர்ந்தால்தான் அல்லாவுடைய திக்கர் ஒருத்தர் சுபகான் அல்லா அலகந்த இல்லா சொல்றார் இவர் அல்லாவை திக்ரு செய்யறாரா இல்ல கஃலத்தில் இருக்கிறாரா உதாரணமா இந்த கண்ணாடி சிறையும் கடையில வைக்கிறார் நான் போய் இதை வாங்க போனேன் அவர் சொன்னார் இது ஒரு நூறு ரூபாய் விலை சொல்றாரு நான் சொல்றேன் என்னங்க இது ஒரு ஐம்பது ரூபா அறுபது தான் பெருண்டு அவர் சொல்றாரு என்னங்க சொல்றீங்க நான் வாங்கினதே தொண்ணூத்தி எட்டுக்கு வாங்கினதே அவர் உண்மையில வாங்கினது இருக்குதுங்க அறுபதோ எழுபதோ தான் என்ன சொல்றாங்க சுபான் அல்லா அல்லா முகமது நான் வாங்கினதே தொண்ணூத்தி எட்டுக்கு என்ன சொல்றாங்க சுபான் அல்லா சல்லி அல்லா முகமது நான் வாங்கினதே தொண்ணூத்தி எட்டு உங்களுக்கு தான் ரெண்டே ரெண்டு ரூபா சேர்த்திருக்கிறேன் வேணா அதை குறைச்சிட்டு கொடுங்க இப்ப சுபகானல்ல சொல்லி நான் தொண்ணூத்தி எட்டு பொய் சொல்றாரு இது சிக்கரா கஃபலத்தா இதுக்கு பேர் ரஃபல சோதனை நேர்மையாக சம்பாதித்து ரூபாய் எண்ணினால் தஸ்மி எண்ணின சவாபு கிடைக்கும் பொய்யாக பொய் சொல்லி தஸ்மீகை எண்ணினால் அது துனியாதாருடைய பாவம் கிடைக்கும் தஸ்மி கையில் இருக்கிறா இல்லையாங்கிறதல்ல பேச்சு அல்லாவுடைய நாமமும் அல்லாவுடைய உத்தரவுப்படி நடக்கிறாரா என்று பேச்சு அல்லாவுடைய உத்தரவுப்படி நடப்பது கொண்டுதான் மனிதர்கள் நான் நான் மட்டுமல்ல நீங்கள் மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழுகிற வருகிற அத்தனை மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் உயர் உயர்ந்த நற்பண்புகளோடு வாழ வேண்டுமானால் சாந்தியும் சமாதானம் உலகத்திலே இருக்க வேண்டுமானால் அதற்குரிய ஒரே ஒரு வழி அல்லாஹ் சொன்னபடி அல்லாஹ் சொன்னபடி என்பது எப்படி தெரியும் இது போன்ற மீலாது விழாக்களிலே சுருல்லாய் சொல்லுடைய வழி சொல்லப்படுகிறது இன்னும் சொல்ல சொல்ல இருக்கிறார்களே அதை எல்லாம் கேட்டு தாய்மார்களே குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்ல நினைத்தேன் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருந்து அல்லாஹ் சொன்னபடி நடந்தால் வீட்டிலே இருக்கிற அத்தனை ஆண்களும் செய்கிற சவாபு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டிலே இருக்கிற அத்தனை ஆண்களும் ஒரு ஆணுக்கு தான் செய்கிற சவாபு தான் கிடைக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு தாய்மார்களை நன்றாக கேளுங்கள் ஒரு பெண்ணுக்கு தான் தன்னுடைய குடும்பத்திலே இருந்து எல்லோரையும் அவள் அந்த பெண் மற்ற ஆண்கள் செய்வதற்கு உதவியாக இருந்தால் வீட்டிலே இருக்கிற பத்து ஆண்களும் செய்த நன்மை இந்த பெண்ணுக்கு கிடைக்கும் எனவே தாய்மார்களே உங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே அல்லா சொன்னபடி அல்லாவுடைய ரசூல் சொன்னபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்ன நிலை வந்தாலும் சரி சொல்லுங்கள் அல்லாஹனுடைய உத்தரவீது ஆகிய அதன்படி நடப்பேன் ரசூலுடைய வழி இது ஆகினாலே அதன்படி நடப்பேன் வீட்டிலே வீட்டுக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மனைவி என்ன சொல்லுகிறார் என்றால் கணவர் என்ன சொல்லுகிறார் மக்கள் என்ன சொல்கிறார்கள் ஊர் என்ன சொல்லுகிறது பழக்கம் என்ன சொல்லுகிறது இதை பார்க்காதீர்கள் சகோதரர்களே இதை பார்க்காதீர்கள் தாய்மார்களே அல்ல என்ன சொல்லுகிறார் எங்க ஊர் பழக்கம் இப்படி எங்க குடும்ப பழக்கம் இப்படி எங்க வீட்டு பழக்கம் இப்படி கல்யாணத்துல மவுத்துல எல்லாம் இதான் சொல்றாங்க எங்க ஊர் பழக்கம் இப்படி எங்க வீட்டுல இப்படித்தான் பழக்கம் இல்ல இஸ்லாத்தினுடைய பழக்கம் என்னவோ அதுதான் பழக்கம் என்பதை நாங்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேட்கறது என்னவோ நிறைய கேட்கிறோம் சொல்றது நிறைய கேட்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னாராம் இன்னைக்கு நான் பயானுக்கு போயிருந்தேன் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார் அஜப்து பயான்ல ஜும்மா பயான்ல கேட்டேன்னு சொன்னார் இவர் கேட்டா லஞ்சம் வாங்கறத விட்டுட்டீங்களான்னு அவர் சொன்னா நான் பயான் கேட்கறத விட்டுட்டேன் இந்த உலகத்திலே இதுதான் நடக்கிற சோதரிகளை ஜும்மாவில் பாருங்க ஜனங்க வர்ற நேரத்தை பாருங்க அப்படியே முன்கூட்டி வந்தால் தூங்குறத பாருங்க அப்படியே முன்கூட்டி அதனாலதான் நம்ம குத்துபா கிதாப்ல நம்ம பிக்கு கிதாப்லாம் எழுதியிருக்குது ஒருத்தர் குத்துபா ஓதனாரு அப்ப இருந்தவங்க கொஞ்சம் பேர் அத்தனை பேரும் தூங்கிட்டாங்க குத்துபா கூடுமா கூடாதா கூடிடும் ஏன்னா அந்த பிக்கு கிதாப் எழுதினவருக்கு தெரியும் தூங்குவாங்க அதனாலதான் இந்த மசாலா எழுதியிருக்கு இல்லன்னா பகல்ல பன்னெண்டை முக்காலுக்கு ஒன்னே காலுக்கு ஒன்றைக்கு தூங்கி விட்டாங்கிற கேள்வி என்ன கிதாப்ல எழுதியிருக்கு எல்லாரும் தூங்கிட்டான் எல்லாரும் குத்துபா கூடுமா கூடாதா யாருமே கேட்கலையே குத்துபாவை கூடிவிடும் இவர் ஓதனா சரி இவருக்கு கூடிவிடும் மாதம் முடிந்தால் கிடைக்க வேண்டியது கிடைத்துவிடும் அல்லாஹாலா நான் நினைவிலே நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை சொன்னேன் உண்மையிலே வீரத்தோடு தீரத்தோடு வாழ வேண்டுமானால் மனதை தைரியப்படுத்துங்கள் நான் எல்லா நிலையிலும் பள்ளிவாசலுக்கு சென்றாலும் சரி பார்பர் ஷாப்புக்கு சென்றாலும் சரி கடை வீதிக்கு சென்றாலும் சரி காபத்துல்லாவுக்கு சென்றாலும் சரி என் வழி முகமது சல்லா அதனுடைய வழி அல்லா தன் வழி உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லா ஜிலத்தால எனக்கும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தகுதி கொண்டுள்ளான வாகனமாக